அப்ப இப்ப வைணவராக தான் சொல்லுவாரா சிவ சிவ ராமராம ராமராம ராமராம அதனால் தான் திருவள்ளுவர் பழுத்த செய்வன்னு சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு நான் சொல்றதுனால என்ன ஆச்சுன்னா நாங்க இந்த மடத்துல தொடர்ந்து இருக்கோமா இது இந்த மடத்திலேயே வளர்ந்து வளர்ந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு நானுமே நான் நூறு பிறவி எடுத்து மடத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம வளர்ந்து சொன்னாதான் நம்புவீங்களா சொல்றது சொல்றோம்ல இந்த குரலை பாருங்க தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது மணி மனைவிட்ட பேசுறாரு ஏமா நீ என்பால் அனுபவித்து நான் உன்பால் அனுபவித்திருக்கிற நம்முடைய இந்த இன்பத்தை விட அந்த திருமால் உலகம் பெரிய சுவர்க்கம் கூட இருந்தார் அது எப்படிங்க இருக்கும் அப்படின்ட்டு அந்த அம்மா அப்ப எப்படி தூக்கி போட்டாருன்னு உண்மையா வைணவரா இருந்தா அப்படி செய்வாரா இந்த மாதிரி இந்த குரலை அமைப்பாரா அமைக்க மாட்டார் எனவே வைணவர் அன்று சிவ சிவ அது போட்டோம் அப்புறம் அதே போல சமணரா இருந்தா வினைங்கிறது தானே அடையும் என்பது சமணர்களுக்கு உடன்பாடு வினை வந்து தானே அடையும் திருவள்ளுவர் அப்படி இல்லை வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் எருது நீ என்னதான் லட்சாதிபதி கோடானு கோடி போயிருந்தாலும் கூட உனக்கு இந்த நேரத்துல இந்த பொருளை அனுபவிக்கணுங்கிற அந்த மேல ஒருத்தன் செஞ்சாதான் நீ அனுபவிக்கணும் இல்லைன்னா போறா கழுதேன்ட்டு அனுபவிக்க முடியாது அப்ப நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடாங்கிறத தமிழர்கள் இல்ல இதெல்லாம் போடும்போது நூல் எழுதியிருக்காங்களே திருக்கு வரும் பழுத்த செய்வன் படிக்கணும் அப்பதான் தெரியும் சிவ சிவ பார்ப்போம் இங்க வாருங்க எனவே நீண்ட நெருப்பை விருப்பிலே நெய் அப்படிப்பட்ட நீண்ட அந்த நெருப்பாக விளங்குகின்ற பெருமானை நான் போய் விருப்பம் இல்லாமல் இருக்கனே ஆண்டு கொண்ட என் ஆர் அமுதை என்னையும் எனக்கு ஆட்படுத்தி அடியவனாக ஏற்றுக்கொண்டானே பெருமான் அப்படிப்பட்ட ஆர் அமுதை அள்ளூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய் விட்டலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ அல்லவா என்னுடைய பெருமானை என்ன பண்ணும் அள்ளூறு உள்ளத்து அடியார் முன் எங்க பெருமான் தானா இருக்க மாட்டான் தன்னோடு அடிவரசோட சூட இருப்பான் அப்படி அடிவரசோட சூட இருக்கிற பெருமாண்டத்துல நான் அடியேன்னு போகணும் போனா என்ன செய்யணும்னு அந்த பெருமான் என் முன்னில நிற்க நான் என்ன செய்யணும் இந்த அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய் விட்டலறி வேண்டும் தனியும் வேண்டும் தனியும்னா நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டும்னா நான் வேண்டுதல் இங்க விரும்புதல் அர்த்தம் நான் விரும்புற அளவுக்கு விரையார் மலர் தூவி நல்ல மூட்டை மூட்டை மூட்டை மூட்டை மூட்டையா மலர்ந்து இருக்கணும் நல்ல அன்றளந்த மலர் இருக்கணும் நான் என் மனதில் நினைக்கிற வரைக்கும் பெருமானே எல்லாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லும் போது இப்படியே ஒரு மாதம் ஒன்ற ஒரு வருஷம் கூட செய்யணும் ஏன்னா விரையார் மலர் தூவி நல்ல வாசனை பொருந்தி மலர்களை உன் திருவடியில பெய்து பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ உன் திருவடியே கதியா இருக்கணும் அது என்னைக்குப்பா எனக்கு என்னைக்கு பார்த்தருவேன் ஆனா விடாமல் வாய் விட்டு வளரணும் இல்ல ஆண்டவனே நீதான் என்னை காப்பாத்தினப்பா இல்லைன்னா நான் இந்த உலகில் இருப்பேன்ப்பா நீதான்ப்பா எனக்கு தெய்வம் உன்னை தவிர வேற யாருப்பா என்று வாய் விட்டு அலறி கையில மலர்களை கொண்டு வேண்டும் அளவும் செய்து உன் திருவடியே பூண்டு கொண்டு இருக்கணும் அப்படியே கீழே கடந்திருக்கும் அது மாதிரி நான் என்னைக்கு பார்ப்பேன் என்று சொல்றேன் பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ யார என் பொல்லாமணியை புணந்தே பொல்லான்னா தீயதன் அர்த்தம் இல்ல பொல்லாமணின்னா கருவிகளால் செதுக்கப்படாத மணி கருவிகளால் செதுக்கப்படாத மணி பொல்லா பிள்ளையார்னு என்ன அர்த்தம் பொல்லாத பிள்ளையான்னு அர்த்தமா கருவிகளால் இந்த மாதிரி இப்ப சேமிக்கப்படாத தானியே தோன்றிய மூர்த்தி தானியே தோன்றிய மூர்த்தி அதான் பொல்லா பிள்ளையா அர்த்தம் அது போல இங்கே பொல்லுதல்னா தோன் அப்படி செய்யாத இயல்பாக தோன்றி இருக்கிற பெருமை அவனை நான் அப்படி புணர்ந்து சேர்ந்திருந்து நான் என்னைக்கு அப்படி இருப்பனும் என் வாயோ அலரணும் என் கைகளோ அவனுடைய மலர்களை எடுத்து திருவடியில போட்டுக்கொண்டே இருக்கணும் என்னுடைய உள்ளமோ அப்படியே அந்த மனசை அந்த திருவடி அப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் இது என்னைக்கு பாகும் என்று விரும்புற பாவம் பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணந்தே ரொம்ப அருமையாக இருக்கிற பாட்டுகள்லாம் அல்லி கமலத்தாயனும் மாலும் அல்லி மாலும் அப்படின்னாரு என்ன நல்ல மேல் மேல தளிர்கள் எல்லாம் உடையிருக்கும்படியான கமலம் தாமரை தளிர்களோடு கூடிய கமலம் அதில் இருக்கும்படியான அயனும் மால் அவங்க அப்பா திருமாலும் அல்லாதவரும் மற்ற ஏனைய தேவர்கள் மற்றவங்க எல்லாம் அமரர் கோணும் இந்திரன் எல்லாம் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லி பரவும் நாமத்தானே அவரெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டார் பெருமானை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தி பரவு வரலாம் பரவு வரலாம் மணங்கு வரலாம் அதனால ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்றெல்லாம் பெருமானை எப்பொழுதுமே போற்றி அந்த வலிது கொண்டு இருப்பாரலாம் இப்ப இது வேற இந்த தமிழா வடமொழியா இது வேற என்ன குடமுழுக்கெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை மேல் பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் மிந்திருக்கிறது அல்லவா இதெல்லாம் நூலா அழுதணும் அப்பதான் சரியா வேணும் நூலா அழுதணும் என்ன பண்றது இரண்டு செயல் நமக்கு ஏற்கனவே டிக்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று திருக்கோயில்களிலே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று முன்னையே சொல்லிட்டீங்கல்ல டிக்கடிச்சது தமிழ் திருமணம் அருமையா செய்து வைக்கிறாங்க அருமையா தமிழ் திருமணம் செய்தவன் யாவனும் புள்ள ஓட்டு இல்லாமையோ அல்லது வந்து செக்கு தூக்கிட்டு இருக்கல அழகா இருக்கலாம் நானே செய்து வச்சிருக்கிறேன் போன வா போன வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் ஜெயங்குண்டத்தில் நம்ம கல்லூரியில் படித்த பையன் அவங்க வீட்டில் எல்லாமே நான் தான் செய்யணும் நீங்கள் வாங்கன்னு வந்து நல்லா அருமையாக திருமறையை சொல்லி அந்த எங்கம்மா எங்கப்பா எல்லாம் திருமணம் செய்யுங்க அப்படி இருக்கணும்ப்பா நலமாக இருக்கணும்னு தான் வாழ்த்துட்டு வர்றான் நல்ல அருமையாக குடும்பம் இருக்குது அப்போ ரெண்டு செய்தியில் தமிழ் நல்லா விட்டு வென்றிருக்குல்ல ஒன்று அர்ச்சனை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் என்றீர்கள் அதில் ஒரு குறைபாடு இல்லை தமிழ் திருமணம் கியா கியா பேசுனா அதை நடத்தாத திருமணமா தமிழ் திருமணம் அதுபோல கீராமணிங்களார்னு சென்னையில ஒருத்தர் நகராட்சி ஆணையரா இருந்தார் அவர் செய்யாத திருமணமா எல்லாம் புள்ள குட்டியோட தானே இருக்குது அப்ப தமிழால் ஒன்னும் குறைபாடு இல்லைன்னு தெரியுதுல்ல அதுதான் மூன்றாவதும் இது ஆமா மூன்றாவதும் இது அருமையா செய்யும் ஒரு தவறும் இல்லை அருமையா பெருமான எழுந்துருளை பண்ணுகிறோம் அவ்வளவுதான் எழுந்துருளை பண்ணுகிறோம் என்ன ஆவாகனம் ஆவாகனம் சீக்குள்ட்ட அருமையான தமிழ் எழுந்தருளாயி இந்த கடத்துல பெருமானி எழுந்தருளி எங்களுக்கு இதன் வாயிலாக அருள் செய்யணும் என்று கேட்கிறோம் அவ்வளவுதானே ரெண்டாவது சித்தாந்தத்திலேயே அப்படி இருக்குது சித்தாந்தம் என்ன சொல்லிருக்குது பல்வேறு கருத்து சொல்லியிருக்கு அருமையா தமிழை பற்றியெல்லாம் சொல்லியார் பானத்தில் தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் ராத்திரி நேரத்தில் கொண்ட மனைவிக்கும் தனக்கும் தகராறு அந்த காரியத்துக்காக தூது விட்டது எது தமிழா மொழியா தொண்டநாதனை தூதிடை விட்டதும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எங்க திருப்புக்குடி ரவிநாசில எலும்பு பெண் உருவா கண்டதும் திருமயிலாப்பூர்ல கண்ணி தண்டமிழ்ச்சொலோ மறுபுல சொற்களோ சாற்றி திருவேற்பணத்தை எடுத்து பாருங்க தமிழா அல்லது பிறமொழியாயா இதெல்லாம் இந்த அற்புத செயலாம் செய்தது தொண்டநாதனை தூதிரை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அடைத்ததும் எலும்பு பெண் உருவாக கண்டதும் கண்ணி தன் தமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாட்சி மைக் வச்சு பேசிட்டான திருவிழா பண்ணதில்ல இதெல்லாம் உண்டு அப்ப நம்புறீங்கல்ல இன்னொரு பாட்டு ஞான ஞாபகம் சார் தவி கோழு மழுவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன ஈசன் மகிழுமிடமா அட தொண்டை கட்டி போச்சு சார் எனக்கு பெருமானே வரல அப்படிங்கிறேன் பரவாயில்ல ராஜா பெருமான் வாழ்ந்தா அப்படி இல்ல சொல்ற இந்த திருமுறை திருமுறையில எங்க உண்டு தள்ளுறது எங்கயா தள்ளுறது திருமுறை இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சொன்னதல்ல மக்குப்பையன்னா தூக்கி அஞ்சுப்பலாம் சுந்தரமூர்த்தி மக்குப்பைய ஆனா திருமுறை இல்லையே அதனால அதனால திருநெடிய தமிழ் வல்லவர் சொல்வினை தீர்தல் எளிதாமே எளிதாமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே இதெல்லாம் எங்க ராமண்டி சொல்றீங்க பாரா சிவ சிவ சும்மா எது நான் என்ன சொல்றேன் அதுக்காக நான் பிடிவாம செய்வேனா இதில் விரும்பினா அப்படி செய்யுங்க அதில் விரும்பினா அப்படி செய்யுங்க இதுல வந்தா வராதுங்க அப்படாது வராதுன்னா திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டியல எம்பெருமான் பள்ளி எழுந்த எழுந்தருளாயி இதான் நம்ம ஆவாகனத்தை வச்சுக்கணும் கிரத்துல ஸ்தாபனம் பண்ணுங்கிறாங்க அவங்க வட சொல் சொல்றாங்க நம்ம எம்பெருமான் பள்ளி எழுந்த எழுந்தருளாயின்னா சத்தியமா எழுந்துள்ளலாம் பெருமான் இல்லைன்னா அந்த வாக்கியமே தப்புன்னு அர்த்தம் திருவாசமே தப்புன்னு அர்த்தம் ஆமா எழுந்தருளாயின்னு அருமையான தமிழ்ல சொல்றேன் என்னமோ என்னென்ன சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நம்முடைய தருமராஜனத்திலேயே கல்லூரி நானும் இங்க திருப்பந்தால இருந்து அவர் வந்து பீசா குருசாமி தேசியர்னு இதுல திருப்ப தருமபுராஜனத்துல பிரின்சிபாலா இருந்து ஓய்வு பெற்றவர் அவரு அது இந்த திருமண நாள் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கும் வீட்லயே இருக்க முடியல அவரால் அதெல்லாம் தமிழ் திருமணம் போட்டு சென்னை என்ன இது என்ன இங்க என்ன போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க அருமையா நல்ல பெருமையை சொல்லி செய்யுது எல்லா இது வந்து குழந்தை கூட அருமையா இருக்கு இல்லைன்னா ஏ அவனை கூப்பிடாதடா இருந்தால எங்க வீட்டு கல்யாணம் பண்ணி வச்சா உறுப்புள்ள டாம மாட்டான் டாம்டாம் பண்ண மாட்டான் அவனும் டாம்டாம் பண்ண மாட்டான் இல்லையே இல்லையே அது அவருக்கெல்லாம் சிறந்த கிராய்க்கு ரொம்ப அதிகம் நாங்கெல்லாம் எனவே சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நம்முடைய சொல்லுக்கும் பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற ஒளிமயமாக இருக்கிறவன் நெல்லிக்கனியை அருமை இருக்கிறதுலயே இந்த நெல்லிக்கனி ரொம்ப சிறப்பானது இப்ப மற்ற படம் எல்லாம் கூட சுகர்னு சொல்றோம் நெல்லிக்காய் நல்லதுங்கிறாங்க நாட்டு வைத்தியர்கள் நெல்லிக்காய் தைலம் போக்குவரத்து இதெல்லாம் செய்யறாங்களே அவங்க சொல்றாங்க அது இனிப்பு என்பது இனிப்பா இருந்ததெல்லாம் இனிப்பல்ல தேன் வந்து இனிப்பு அல்லங்கிறாங்களே சுகர்காரன் சாப்பிடலாங்கிறாங்களே அந்த இனிப்பு இனிப்பு அல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இனிப்பு இருந்தும் கூட இப்ப சர்க்கரை தொலைச்சி தலைமுழுங்கிறாங்க அது இந்த அந்த அஸ்கா சர்க்கரை வெள்ளை இருக்குது பாருங்க இது அஸ்காவே அல்ல முன்னெல்லாம் இவ்வளவு இருந்து இப்ப இவ்வளவு பெருசா இருக்கு என்னென்ன கலந்தானோ என்ன பண்ணானோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் தூக்கி ரெண்டு மூணு தரம் தலையில சுத்தி வச்சு தூக்கி வச்சுட்டு நாட்டு சக்கரை பயன்படுத்துங்கிறான் அது ரெண்டு வெள்ளத்தை பனவெள்ளத்தை அழுகி போடலாம் ஏன்னா அதுல என்ன கலப்படம் இல்லை நம்முடைய பேரம்பேத்தி காலத்துல அது அவன் கலப்படம் வந்தாலும் வரும் இப்ப நமக்கு நம்ம காலம் போடும் பணங்கள் பண வெள்ளத்துல போடும் பணவெல்லம் நல்லதுங்கிறாங்க சரிங்களா அந்த தீர்ப்பு பரவாயில்லைங்கிறாங்களே தீர்ப்பு சொல்றாங்களே அதனால் எனவே நெல்லிக்கனியை நம்ம புறநானூற்றுல அவ்வையுண்ட நெல்லிக்கனி என்று சொல்லுவேன் <laughs> என்னன்னு கேட்டால் ஒரு அருமையான நெல்லிக்கனி கிடைச்சுதான் அதை எடுத்து பாரிட்ட கொண்டு வந்து அதை வந்து சாப்பிட்டா இறக்க மாட்டாரலாம் அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம தான் காலத்தில் இருந்த பாரி நீண்ட ஆண்டு வாழணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்த உடனே வந்துகிட்டு இருக்கான் வந்த உடனே இப்ப என்ன பாட்டி வாங்க வாங்க வாங்க வாங்கன்னு எந்திரிச்சுன்னு அவரை ஆசீர்வாதம் ஏன் புலவரட்டத்தில் அவளை மதிப்பு புலவரலும் புலவரலாக இருந்ததாக கேள்வி ஆமா ஆமா எங்களை பற்றி முடியாது புலவரலும் புலவரலாக இருந்ததாக கேள்வி அழகா படிச்சிருப்பான் பிறர் வாழ தான் வாழ்வான் புறநானூற்று புலவெல்லாம் எப்படிப்பட்டது தன்னுடைய கௌரவ குறைச்சலா ஏதேன்னு ஒரு நாள் வந்து என்ன ஒரு நாள்ல ஒரு லட்சம் வந்தாலும் தூக்கி மூஞ்சில போட்டு போடுவான் இரவலர் புறவலருக்கு இல்லையும் அல்லை புறவலர் இளவலருக்கு இல்லையும் அல்லர் இரவலர் உண்மையும் காணினி இரவலர்க்கு ஈவோர் உண்மையும் காணினி நின்னுவோ கடிமரம் வருந்த தந்தையாம் பிணித்த நெல் யானையும் பரிசில் கடுமான் தோண்டல் செல்வல் யானை தூக்கி எஞ்சவனு நூல் படிச்சீங்கன்னா சும்மா எப்படி அந்த காலம் புலவரலகம் இருந்ததுன்னு தெரியும் அதனால இந்த நெல்லிக்கனியை கொடுத்து என்னம்மா நெல்லிக்கனி ஒண்ணுமில்ல வந்த அந்த வர வழியில ஒரு நெல்லி மரக்க நல்லா விழுந்தது நல்லா இருந்ததுன்னு சரி நீ நீ சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன்னாரு நீங்கள் சாப்பிடுங்க இல்லை நீ சும்மா சாப்பிடுப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சது நல்லா இருக்குதா பாட்டி அதுல இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னு கேட்டான் அதை உண்டவர்கள் நீண்ட காலம் வாழ்வர் தான் எழுந்திருச்சான் ஐயோ இப்படி தெரிஞ்சா உங்களை நீங்க சாப்பிட சொல்லியிருப்பனே நான் இந்த நாட்டை தானே ஆள்றேன் புலவர் உலகமாக இருக்கிறவங்க நீ நாடெல்லாம் ஆளுகிறீர்களே எத்தனையோ அரசருக்கெல்லாம் அறவுரை சொல்லுவீங்களே இது ஏன் போய் பாவி நான் இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல சாதல் நின்னகத்தடைக்கு இல்ல இப்படி கொடுத்தியேப்பா கொடுத்தி என்று சொல்லி அந்த பெருமாட்டியை போய் விழுறான் நீ புலவர் உலகம் இருந்ததுன்னு சொன்னா இது போல நாடெல்லாம் போய் தன்னுடைய எண்ணங்களை பரப்பலாம் நாங்க எங்க நாடு உண்டு நான் உண்டு அதுலதானே ஆள்றேன் என்னை விட நீங்க இருக்கிறது நல்லதாச்சேம்மா நீங்க இப்படி கொடுத்துட்டீங்களே என்று சொல்லி நெல்லிக்கனி ஆகவே அந்த இங்க ரொம்ப நெல்லிக்கனின்னு சொன்னோம்ல ஞாபகத்துக்கெல்லாம் வந்து என்ன பண்றது நெல்லிக்கனியை இரண்டாவது நெல்லிக்கனி அவ்வளவு நல்லதும் கூட அதனாலதான் அந்த காலத்துல அந்த உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு நெல்லிக்காய் தொக்கு பண்ணுவாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவாங்க அவளிக்கனியை தேனை பாலை நிறை அமுதை அதனால மன நிறைவாக இருக்கிற அமுதாக வழங்குகின்ற பெருமானி அமுதின் சுவையை அமுதாகவும் இருக்கிறான் அமுதினால் ஏற்படுகிற சுவையாகவும் இருக்கிறான் புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் கொல்லாமணியை புணந்தே புள்ளி புணர்வது என்று கொல்லோ நீ அந்த பெருமானை நீ வேறு நான் வேறா இருக்கிறத மாறி அது அப்படியே உன் திருவடி அப்படியே கட்டி அணைச்சுக்கணும் இல்லை அது என்னைக்குப்பா செய்ய முடியும் எனக்கு என்னை பார்த்தருவேன் என்றிருக்கு அதான் நம்ம அருணகிரிநாதர் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் என்று சொன்னாரே அது அப்படிதான் இல்ல அதனால பெருமானோடு அப்படியே கட்டி தள்ளி <laughs> அது நம்ம கண்ணப்பர் தான் அந்த கண்ணை அந்த கண்ணில் ரத்தம் வர்றதை பார்த்த உடனே அதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம் ஒரு வய காட்ட மாட்டான் ஏ அதை காட்டினா என்ன போட்டுக்கிட்டேன் ஆகவே அப்படிப்பட்ட பெருமான் எப்படி இருக்கான் நிகழ பணி கொண்டு என்னை இம்மாநிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டவா எந்த நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொல்லோ என் பெருமான் திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொண்டு என்னை அந்த நிகழ்ந்த பணியெல்லாம் நான் என்னைக்கு நல்ல என் வாயார போல்ந்து சொல்லணும் சொல்லணும் புகழப் பெறுவது என்று கொல்லோ அப்படின்னாரு திருக்குறளை போடுவது எங்க இருக்குது எந்த குரல்ல சொல்லாது போல் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் புகழ் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு பொருள் சேர் போல்னா அவனுடைய புகழ் தான் உண்மையான பொருளோடு கூடியது தர்மத்தோடு கூடியது நம்ம போல சும்மா இன்னைக்கு நாளைக்கு போறது சும்மா இல்லாத கூட இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இதெல்லாம் எல்லாம் உண்டு <laughs> ஆனா அந்த ஒரு புகழ் தான் என்னைக்குமே இருக்குது ஒரு பருமையில உரம் பொருள் சேர் போடுங்கிறதுக்கு நான்லாம் சுண்டைக்காய் எழுத முடியும் இறமை குணங்கள் இளராயினாரை உடையரன கருதி அறிவிலார் கூறுகின்ற பொருள்கள் பொருள் சேராவாகலின் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் போடனப்பட்டது மூணாவது குரலா நாலாவது குரலா அதெல்லாம் படிச்சாதானே விளங்கு உண்மையாவே போடில்லாதவர்கள் எல்லாம் நம்ம புகழுடையவன் படிச்சுட்டு இருக்கிறமே அதெல்லாம் ஒரு உனக்கும் பயன் இல்லப்பா சொல்லப்படுகிற அவனுக்கும் பயன் இல்லை உலகத்திலேயே உண்மையான புகழுடையவன் ஒருவன் உண்டென்றால் அது பெருமான் தான் அந்த இறைமை குணங்கள் இளராயினாரை உண்மையிலேயே தலைமையான சிறப்பெல்லாம் இல்லை உடையரன கருதி ஆனா இருக்கிற மாதிரி வச்சு பாவனை பண்ணி யார் புகழ்ற அறிவிலார் கூறுகின்ற பொருள்கள் பொருள் சேரா அகலின் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் செயற்படப்பட்டது போடப்பட்டது இந்த தமிழை செல்ல முடியும் அந்த முண்டான் அதனால வேணாங்கிறான் ஒரே வேணாங்கிறது காரணமே இது அவனுக்கு புரிஞ்சு கொள்ளவும் முடியல ஏன் இவன் அத்தானு வந்தானே பொத்தானு நீ தானே இவன் இவன் எப்படி அதை இந்த அருமையான தமிழ் சிங்கத்தமிழ் அதனால என்ன பண்றது ஆகவே எங்கள் பெருமானுடைய போல் எப்படிப்பட்டது அப்படி இருக்கிற போகலாம் எது அகட பறந்தும் காண மாட்டா அம்மான் இம்மாநிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டவா எந்த நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ அவற்றையெல்லாம் நான் எண்ணி எண்ணி எண்ணி பெருமான் திருவடியில விண்ணப்பித்து புகழ்ச்சி சொல்லணுமாச்சே அது என்னைக்குப்பா நடக்கும் என் பொல்லாமணியை புணர்ந்தேன் பரிந்து வந்து பரிந்துன்னா இறக்கம் கொண்டு வந்து நடத்தும் இறக்கம் கொண்டு பரிந்து வந்து பரமானந்தம் அவன் கொடுத்த அந்த ஆனந்தம் இருக்குதே பரமானந்தம் ஆனந்தம்னா மகிழ்வு பரமன்னா மேலான மகிழ்ச்சி இதற்கு மேல் ஒரு மகிழ்ச்சி இல்லாத மகிழ்ச்சியை கொடுத்தான் அந்த ஆனந்தத்தை கொடுத்தான் பரமானந்தம் அதை பண்டே அடியேற்கு அருள் செய்ய நீண்ட ஆண்டுக்கு முன்னே எனக்கு பெருமான் அருள் செய்து கொடுத்தான் அப்படிப்பட்ட பெருமான் விரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் அப்படி தோண்டிய பெருமானை நான் பிரிந்ததுனால ரொம்ப அல்லற்பட்டேன் அல்லற்பட்டேன் என்னைக்கு பார்ப்போம் என்னைக்கு அவனோட கூடுவோம் என்றெல்லாம் ரொம்ப கடினப்பட்டேன் அப்படிப்பட்ட என்னுடைய அருமையான மணியாக இருக்கிற பெருமானை என்று என்று சொரிந்த கண்ணீர் சொரிய நம்ம என்றைக்கு பார்ப்போம் என்றைக்கு பார்ப்போம்னு கண்ண தண்ணி தாரதாரையா வார்த்து வார்த்து அழுதுகிட்டே இருந்தேன் அல்லவா சொரிய உள் நீர் உரோமம் சிலிப்ப அவனை நினைக்கும் போது இன்னைக்கு இனிமே காண முடியாதோ ஒரு காலம் ஐயோ காண முடியாதா இனிமேலா இறைவனையா நினைக்கும் போது மயிரெல்லாம் அப்படி கூச்சல் எடுதான் மயிர் கூச்சல் எடுதான் உரோமம் சிலிப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ அப்படிப்பட்ட பெருமானி பக்கத்திலேயே வைத்து விரும்பி என்னைக்கெல்லாம் நான் போட்டுவனும் என்னைக்கெல்லாம் நான் வணங்குவனும் தெரியலையே அது என அந்த புண்ணிய எனக்கு கிடைக்கணுமே என்று என் பொல்லாமணியை புணர்ந்து இப்படி எல்லாம் நான் போட்டி மகிடணுமே அது எனக்கு என்று பா கிடைக்கும் என்று சொல்லி ஏங்குறார் பாவம் இதெல்லாம் அந்த புணர்ச்சி பத்துன்னு வைத்தது இருப்பாருங்க இதெல்லாம் ரொம்ப அருமையான அமைப்பு அடுத்தது இந்த உகந்த அன்பாய் புரிந்து நிற்பது என்ற இருக்கு புரிந்துன்னு என்ன பொருள் புரிந்து அன்பாய் புரிந்துன்னா என்ன பொருள் புரிந்துன்னா இது வரைக்கும் புரியாம இருந்தது புரிஞ்சதுன்னு அர்த்தமா சிவ சிவ போன திருக்குறளும் பரிமையில உரையும் வேணும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு புரிந்தார் என்ன நம்ம பரிமையிலன் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் எப்பொழுதும் சொல்லுதல் இராப்பகலாய் பேசும் போது எப்போது அது பொருள் அதுக்கு பாழாப்பணும் பரிமையானதான் வேணாங்கிறீங்களடா அறிவு வேணாம்னு சொல்றீங்களடா அறிவு வேணும்னா அவர் எழுதி வச்சிருப்பானு அது பெற வேணாம புரிதல் சொல்லும் போது உண்மையிலேயே புரிந்து நிற்பது என்று கொள்ளுங்கிற எனக்கு ஞாபகம் மட்டும் வரலன்னு வச்சுங்க புரிந்து நிற்பது புரிந்து நிற்பதுதான் சொல்லுங்க இங்க புரிதல் என்பதற்கு அவனுடைய புகழை எப்பொழுதும் நான் சொல்லிக்கொண்டு என்னைக்கு இருப்பனும் அது உடனே மேற்கோள் என்ன இரா பகலாய் பேசும் போது எப்போது பகல்ல மட்டும் பேசணும் போதாது இரவு பகலா அதான் எப்பொழுதும் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் பரிமை எழுவுற என்னமோ எழுதுனா ஏன்னா பின்னால படிப்பான் நாடு திருந்தும் திருக்குறளை உணருவான்னு நினைச்சேன் உணராம இந்த முண்டவங்க என்ன பண்றது நூத்தி முப்பத்தி மூணு அடி இல்ல லட்சத்தி மூணு அடி ஏத்தனாலும் பிரயோஜனம் இல்லை இங்க ஏத்தணும் எனவே புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை பாருங்க நினைய பிறருக்கு அரிய நெருப்பை அவன் மீது பெருமான் மீது அன்பு கொண்டிருந்த அவன் ரொம்ப அப்படியே குளிர்ச்சியா இருப்பான் ஈசன் எந்தை இணையடி நீடல் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆனா இல்ல நான் இவன் பெருமான் திருவடி அடைவேன் என்ற ஒரு திமிர் இருந்ததுன்னு சொன்ன ஒரு காலத்துல மாசில் வீணே ஆகாது இது மற்றது ஆகாது அதுக்கு ஆச்சு ஏன் அதனால நினைந்து அருந்ததுனால எனவே அப்படிப்பட்ட பெருமானை நினைய பிறருக்கு அறிய நெருப்பை அவன் இடத்துல அன்பு இருப்பவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் அவன் நெருப்பாதான் இருப்பான் இல்ல ஆனா அவன் நெருப்பு மட்டுமாவா இருப்பான் நீரை நீராகவும் இருப்பான் காலை அல்லவா காலமாக இருப்பான் நிலனை நிலமாக இருப்பான் விசும்பை மேல் இருக்கிற விசும்பா இருப்பான் தனி ஒப்பாறை இல்லா தனியை அவனுக்கு ஓமை யாரும் சொல்ல முடியாது திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் தனக்கு ஓமை இல்லாதான் மூணையும் சொல்லு அப்படிப்பட்ட இப்படி தனக்கு ஓமை இல்லாதவனாக இருக்கின்ற பெருமான் அதான் தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி அப்படிப்பட்ட பெருமானி விடித்து பார்த்து என்ன செய்யணுமா தழைத்து தழுத்த கண்டம் கனைய தழைத்துன்னு கேட்டா உடல் பூரித்து என்னன்னா இந்த பெருமானை கண்ட உடனேயே கொஞ்சம் சத போட்ட மாதிரி இருக்கும் ஏன் அவ்வளவு அந்த மகிழ்ச்சி உடம்புக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது அதான் உடல்லாம் பூரித்து என்ன செய்யணுமா பெருமானை ஆசைப்படுறாரு பாருங்க தடுத்த கண்டம் கனைய அவனை நினைக்கின்ற பொழுது என் நெஞ்சு அப்படியே தானா பேச நினைக்கிறேன் பேசவே முடியல இங்க இருக்குது எல்லாம் வெளியில வர மாட்டேங்குது ஏன் அவ்வளவு அன்பு வந்துட்டு அல்ல அந்த மாதிரி இருக்க அப்படிப்பட்ட அந்த உள் பேச்சு கூட வெளியில வராம இருக்க தடுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய இந்த அன்பின் பெருக்கத்தினால கல்ல தண்ணி தாரதாரையா வர கையும் கூப்பி என்னுடைய கைகளை கூப்பி கடிமலரால் உணையப் பெறுவது என்று கொல்லோ அருமையா கடின இங்க நறுமணம்னு அர்த்தம் கடின மனம் நறுமணம்னு அர்த்தம் கடி ஏற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கும் முன்னின்றருள் நீங்க இந்த மாதிரி ஒரு சொல் வந்து சொல் ஞாபகம் வந்துருச்சுன்னா கொள்ற ராத்திரி கனவுல கேட்டா கூட கடி என்ன வாசனை எல்லாம் பழக்கம் தானே செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் இதெல்லாம் சொன்னார்கள் அதனால அப்படிப்பட்ட அந்த பெருமானை இந்த நறுமணம் பொருந்திய மலர்களை கொண்டு கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என்னுடைய அப்படியே எல்லாம் வாயினால சொல்லும் நினைக்கணும் ஆனா சொல்லு வரக்கூடாது ஏன்னா அந்த அளவில் அப்படியே அன்பு அடைக்குது என்னையா சொல்லிட்டு சொல்லுங்களையா சொல்ல முடியலையே ஆனா நிறைய இருக்குங்க சொல்றதுக்கு அப்படி இருக்கணும் அந்த அன்போடு கூட பெருமானி நான் என்று இப்படியெல்லாம் வழிபாடு செய்வனும் எனக்கு பெருமான் திருவருள் கூட்டி வைக்குமோங்கிறார் என் பொல்லாமணியை புணந்தேன் அடுத்தது நெக்கு நெக்கு உள் உருகி நெக்குன்னா நெகிழ்ந்துன்னு அர்த்தம் நெஞ்சமானது நெகிழ்ந்து அது என்னது ஏன்னா நெஞ்சமானது கல்லா இருக்கும் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக அட அருமையா போச்சு நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருவேன் கல்லா அறுக்கப்படாதுடா அப்படி வேணா பசபசன்னு இருக்கணும் அப்படி ஒரு தாமரை பூ தோட்டம் மாதிரி இருக்கணும் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையின் இருக்கு என்றார் என்றார் மணிவாசகர் நச்சினாராயணன் என்றார் பிராண்டும் பிராண்டும்னா பிற இடங்களிலும் அர்த்தம் நீங்க பிடிக்கப்படாது என்றார் பிராண்டும் அவன் நடையெல்லாம் நீங்க உரையாசிரியர்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி உரையாசிரியர் எல்லாம் படிக்கிறீங்க நாங்கெல்லாம் கொண்டு குப்பை பயிலுவா சொல்லுங்க சொல்லு உரை சொல்றேன் என்றா பிராண்டம் அப்படின்னா எந்த பிறடத்திலும் சொன்னார்னு அர்த்தம் இவன் பிராண்டப்படாது நச்சினார்கினியர் பேராசிரியர் தெய்வ சிலையார் பரிமையல்லகர் இதெல்லாம் சிங்கங்கள் இருந்த இடம் அந்த நாட்டை இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம் உரையாசிரியர்கள் என்று சொன்னா அவங்க எல்லாம் உரையாசிரியர் என்னன்னு நாம் அதை வைத்துக் கொண்டு மனதில் வச்சோம்னா பல சொற்களுக்கு ஒரே இதை காணலாம் அந்த உரையை இங்க பொருத்தலாம் பொருத்தினா சிறந்த உரையா இருக்கும் நமக்கு தான் அறிவு இல்லை இல்லைங்கிறது முடிஞ்ச முடிவு இருக்கிறதே சொல்லாமல்ல எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க ஆகவேதான் அது சரி பாருங்க உனைய பெறுவது என்று கொல்லோ என் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் என்னது நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் இப்படி சொன்ன என்ன ஞாபகத்துக்கு வருது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மன்றாடு மலர்பாதம் மறவாமை பொருள் என்றே குன்றாத உணர்வுடையார் கோதிலாம் குணத்தினார் பரவாயில்ல தானா ஆகவேதான் நின்றும் இருந்தும் கிடந்தும் இருத்தல்னா உட்காடுறதல் கிடத்தல்னா படுத்தே விடுறது எழுந்தும் மீண்டும் எழுதுறது நக்கும் சிரிப்பு அழுதும் தொழுதும் வாழ்த்தி அப்பா தொழுது வாழ் பெருமானை எப்படி வணங்கணும்னா இப்படி எல்லாம் இது வந்து நீங்க நினைச்சு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லவா ஒரு உள்ளுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாய்னால சொல்லுவோம் அப்படி அந்த காலத்தை போட்டுக்கூடாது காலம் கடந்து தன்னுடைய அன்பு அப்படி கொட்டணும் அது அன்பாலதான் வரணும் அன்பாலதான் வரணும் எனவே அவ்வாறெல்லாம் பெருமானை நாம் நினைந்து தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் சிவ சிவசிவ நானாவிதத்தால் பல்வேறு விதங்களால கூத்தாடுறதுனர் கூத்தாடுறதுன்னா வேணும்னு நீங்க முகத்துல வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அடிதாரம் பூசி கூத்தாடுறதில்ல தன்னை மறந்து செய்வது இதெல்லாம்